सुधा सिंधो मध्य सुरभिटी परिवृते मणिद्वीपे दीप उपवनवदीक्षितामणिगृहे शिवाकारे मन्त्रे परमशिवपर्यङ्कनिलयां भजन्ति त्वां धन्याः कतिशन चिदानन्दलहरीं सुधा समुद्र तक नडु सुरविटपि भाटी परिवृते கல்பவருஷங்கள் கொத்து கொத்து அப்படி வரிசையாக இருக்கான் கல்பவருஷங்கள் அவைகளுக்கு நடுவில் மணித்வீபு பார்க்கடல் பார்க்கடலுக்கு நடுவில் ஒரு தீவு அந்த தீவை சுத்தீரும் கல்பவருஷங்கள் இருக்கு சொர்க்கலோகத்தில் ஏதோ ஒரு கல்பவருஷம் இருக்கு அதை அடையணும்னு யஜ்யங்கள் யாகங்கள் மண்ணி அலையிற சார் தீர்ச்சிட்டாளெல்லாம் ஒரு வருஷத்துக்கு இந்த உபாசனம் பண்ணலாம் கல்பவருஷங்கள் கொட்டி கிடக்குதான் ஏன்னா சுரவிண்ட விவாடி பரிவரத்தே அதுக்கு நடுவில் மணிந்து பே நீபா உபவனவதி நீப விரட்சங்கள் கதம்ப விரட்சங்கள் அங்கே பார்க் இருக்கான் உபவனம்னா பார்க்குன்னு அர்த்தம் நீப உபவனவதி சிந்தா மணிக்கிறீங்க அந்த தீவுக்கே மணி தீபம்னு பேரு அதுக்கு நடுவில் பெரிய பார்க் இருக்கு அந்த பார்க்கு புள்ள சிந்தாமணிங்கிற அம்பா இருக்கிற இடம் சிந்தாமணி அந்த பில்டிங் எல்லாம் அந்த பிரிச்சனாலையும் விருதாலையும் கட்டலை சார் செங்கல்லையும் தவத்துலையும் கட்டலை சிந்தாமணியோட கட்டியிருக்கேன்னு சின்ன சிந்தாமணி ஒரு சின்ன அளவு மோதிரத்தில் போட்டுட்டாலே நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் எது வேணும்னு நினைச்சா அது முன்னால வந்து நிற்கும் சங்கல்பா தேவத அப்படின்னு அப்படி நீங்க எதை நினைக்கிறதோ அதெல்லாம் முன்னால பார்க்கலாம் அப்படி அந்த கல் இருக்கு அந்த கல் முழுக்க நம்மளுடைய பங்களா முழுக்க அந்த கல்லாலேயே செய்யப்பட்டது சிந்தாமணி கிரகே அதற்கு நடுவுல சிவாகாரே மஞ்சே சிவாகாரமான சிவாகாரமான பரமசிவனுடைய ஸ்வரூபம் முக்கோணம் அந்த முக்கோணமா இருக்கக்கூடியதான மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையம் பரமசிவன் மேல பரியங்கமாக கட்டலுடைய மேல இருக்க பலகா மாதிரி இருக்கும் பொழுது அடுத்த மேல அம்பாள் உட்கார்ந்துட்டா பஜாமி தித்வாம் இப்படிப்பட்டதான அம்பாளை ஏதோ சில பேர் தான் தியானம் பண்ணிட்டு இருக்க சிதானந்த ரகதி அப்படின்னு விசேஷமாக பதவதார்த்தம் பார்த்தோம் காட்டிச்சானா யாரோ சில பேர் தான் தியானம் பண்றா எல்லோரும் மட்டும் இல்ல பஜந்தித்வாம் தன்யா இந்த ஜன்மாவில் கன்யாதானவாள் மட்டும்தான் இதை பார்க்க போகிறா எல்லோராலையும் பார்க்க முடியாது இந்த ஸ்வரூபத்தை எல்லோராலையும் முடியாது யாரு தன்யாரா இருக்காளோ யாரு கொடுத்து வச்சுன்னு யாருடைய அம்பாளுடைய கருணா கடாசத்துக்கு பாத்திரானாலோ அவளால் தான் முடியும் அவன் சில பேர் ரொம்ப ரேர் அது ரேர் அவ்வளவுதான் ரொம்ப காத்திச்சேன அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி சிதானந்த லஹரீம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனை குஹாயாம் பரமே யோ மன்னு அப்படின்னு எந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் சிதானந்தமாக சொன்னேன்னா விஜானமா ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு நான் சொன்னேனோ அந்த விஜயான ஆனந்த சுரூபமா அம்பாள் இருக்கா ஆகையால் போன ஸ்லோகத்துல அம்பாளுடைய சூஷ்ம வடிவமானது இந்த ஸ்லோகத்துல சிதானந்தமாக இருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் இங்க சொல்லப்பட்டு அதனால்தான் கன்யாகான்னு சொன்னேன் யாரோ சில பேர் தான் யாரு வேதாந்தத்துக்கு வர போற கும்பரார் வேதாந்தம்ங்கிறது எல்லோருக்கும் சுவைக்காது அப்படி வந்தாலும் அவளுக்கு வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு போயிட்டு இருப்பாளே தவிர அந்த ஆத்ம தத்துவத்தை இந்த ஜன்மாவில் அடையணும்னு தீவிரமான ஒரு எண்ணம் கிடைக்கிறது கஷ்டம் அது சாதாரணமா மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எதது சித்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேஷ்டி தத்துவத்தான் ஏன்னா இந்த வித்யா அவ்வளவு சுலபம் இல்லை சார் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் எல்லா வித்யைகளுடைய அத்தியாத்ம வித்யை இது ரொம்ப விசேஷமான ஒரு வித்யை இதுல இருக்கக்கூடியதான் அந்த பிரம்மஸ்வரூபம் அறியணுமையானால் அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சுருதே சகல கல்யாண பாஜனம் எத்திர ஜாயது நினைத்த மாத்திரத்தினால எல்லா கல்யாணங்களும் உண்டாகிறது எல்லா நன்மைகளும் உண்டாகிறது அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஒரு தத்துவம் அதான் சிதானந்தரஹரீம் இந்த சிதானந்த ரகணியம்னு சொன்னாரே இது பிரம்மஸ்வரூபம்னு சொன்னேன் ஆனந்த பெருக்கு இந்த ஆனந்த பெருக்கு உள்ளூர் புங்கானுபுங்க விஷயத்தன தத்பரோபி பிரம்மாவலோகன தியம் நஜாதி யோகி அப்படின்னு புங்கானுபுங்கமா உள்ளூர் ஒரு ஆனந்தம் தானா வந்துட்டு இருக்க ஆனந்தம் வெளியில இருந்து வெளி பொருள வரல இவருக்கு தானா உள்ளூர் அந்த ஆனந்த பெருக்கு வந்துட்டு இருக்க அதோட ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கேன் அதான் சிதானந்த லஹரி சௌந்தரிய லஹரின்னு பேர் வச்சாரு அந்த லஹரி இங்க வருது அதான் முதல் நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்களுக்கு ஆனந்த லஹரின்னு பேர் அந்த ஆனந்த லஹரின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன இந்த ஸ்லோகத்துல சிதானந்த லஹரி முதல் நாளையே சொன்னேன் இந்த அம்பாளுடைய மந்திரங்களுக்கெல்லாம் ஈங்காரத்தோட முடியும் ஸ்ரீம் கிளீம் ஹரீம் எல்லாம் அவர்களுக்கு அந்த ஈங்காரம் தான் தத்வாரையும் விப்ரதேமயந்தா அப்படின்னு ஈங்காரம் ரொம்ப முக்கியம் அதனால தான் இந்த பஞ்சதிசை மந்திரத்திலையும் நாலு ஈங்காரம் இருக்கான் மூணு ஸ்ரீமில் இருக்கிற ஈக்காரம் அதோட மந்திரத்துல மூணாவது அக்ஷரமா ஈக்காரம் இத நாலு ஈங்காரம் இருக்கு அதான் தத்வாரையும் விப்ரதிஷ்டமைந்தான வேதமே சொல்றது அப்படிப்பட்டதான் அந்த ஈக்காரத்துல இருந்தா சகல பிரபஞ்சமும் உண்டாகிறது என்று மேல போய் பார்க்க போகிறோம் அப்படிப்பட்டதான அம்பாளுடைய சுரூபம் கவிச்சன சிதானந்தலஹரீம் அப்படின்னு விசேஷமாக சொல்லி இதுல கீழ் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான உபாசக்கால் இருக்கா உலகத்துல அம்பால வெளியில நம் சரீரத்துக்கு வெளியில பூஜை பண்றவா அவளுக்கு பாக்கிய பூஜை ஆந்தரமாக சரீரத்துக்குள்ளேயே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அனாகதம் விசுத்தி என எனக்கூடியதான ஆறு சக்கரங்கள்ல ஒவ்வொரு சக்கரமாக அம்பாளை தியானம் பண்ணி அதுல இருந்து மேல கொண்டு வந்து அம்பாளை பூஜை பண்ணக்கூடியதான ஒரு சுரூபம் இப்படி ஆந்தர பூஜான்னு ஒண்ணு இருக்கு இதை பண்றவாளுக்கு சமயாச்சாரம்னு பேரு வெளியில பூஜை பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு கௌலாச்சாரம்னு பேரு அம்பாளை எங்க பூஜை பண்ணிட்டு இருக்க வெளியில ஆகாசத்துல ஆகாசம்னா இளவெளியில் ஒரு ஸ்ரீசக்கரத்திலேயோ ஒரு பூர்ஜ பத்திரத்திலையோ ஒரு வஸ்திரத்திலையோ அல்லது ஒரு பிரதிமையிலையோ ஒரு விக்கிரகத்திலையோ இங்கேயோ பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அதான முதல்ல நடக்கிறது எல்லோராலையும் அந்த உள்ளூர பூஜை பண்ண முடியுமா இப்படி பூஜை பண்றதுங்கிறது ஒரு மெத்தட் அதுக்குள்ள அசகேதவஸ்மின் பிரம்ம முண்டரேகம் வேஸ்மதஹரோஸ்மின் அந்தராகாதஹா அப்படின்னு சொல்லி இந்த இதயத்துக்குள்ள ஒரு சின்ன இந்த தெரியறதுக்குள்ள ஒரு சின்ன இதயம் அந்த இதயத்துக்குள்ள ஒரு இடவழி ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசத்துல அம்பால ஆகாச வடிவமாக அம்பால தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றேன் பார்த்தல இந்த விய சக்கரத்துல அம்பால பூஜை பண்றதற்கு தஹராகாத வடிவமாக இதுதான் முக்கியமாக சமயாச்சாரம் பேர் இந்த சமயாச்சாரத்துல ஸ்ரீசக்கரத்தை இதய ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான ஸ்ரீசக்கரத்துல பிந்து ஸ்தானத்துல அம்பால பூஜை பண்ணும் இதயம் தான் பிந்து ஸ்தானம் அதுக்கு நாலு சிவ சக்கரங்கள் ஐந்து சக்தி சக்கரங்கள் இருக்கிறதாக தியானம் பண்ற சிவசக்கரம்னு சொன்னா இந்த முக்கோணங்கள் மேல் நோக்கி இருக்கிற முக்கோணங்கள் சக்தி சக்கரம்னு கீழ் நோக்கி இருக்கிற முக்கோணங்கள் மொத்தம் ஒன்பது ஆயிடுதான் இந்த ஒன்பது முக்கோணங்களும் சேர்ந்து என்ன ஆயிடுதுன்னு அதான் அர்த்த சுருட்டி சப்த சுருட்டி எல்லாம் இந்த சப்த சுருட்டி எப்படியாச்சு இந்த ஒன்பது அஞ்சு சேர்த்த பதினாறு சூத்திரங்களாக பாணினி சூத்திரங்கள் ஆச்சு அந்த மகேஸ்வர சூத்திரங்கள் ஐவன ரிலகு ஏவோம் அப்படின்னு பதினாறு சூத்திரங்கள் அது என்ன பரமேஸ்வரன் உருகை வச்ச நடராஜராஜோ நநாத நவ பஞ்சவாரம் தனகாதி ஏதத் அப்படின்னு அந்த சிவசூத்திரங்களை அவர் அந்த உடுக்கையை அசைச்ச அதுல இருந்து சத்தம் கற்றுட்டார் அதை இந்த பாணினி கேட்டார் அதுல இருந்து அவர் தனியா சப்த சாஸ்திரமே எழுதி விட்டார் ஆ ஈ ரு அப்படின்னு ஆரம்பிச்சு சப்தத்தை எழுதி விட்டார் இப்படி பரமேஸ்வரனிடத்துல இருந்து சப்த ஜாலம் வந்தார் சப்தம் வந்ததுமே அந்த சப்தத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறோம் அந்த அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு அம்பாள் சகாயம் பண்ணினாலாம் அப்படி அர்த்தம் வந்தாச்சு இங்க சப்தமும் இங்க அர்த்தமும் ரெண்டும் சேர்ந்தது அது எப்படி விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது வாகர்த்தா விவசம் விருத்தௌ பிரதிபத்தையே வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ அப்படின்னு சொல்லுக்கும் பொருளுக்கும் விட்டு பிரிக்காதான ஒரு சம்பந்தம் சப்தங்களுக்கும் சத்தத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் விட்டு பிரிக்காத சம்பந்தம் அது நித்திய சம்பந்தம் தான் மீமாம் நான் என்ன பண்றது வேதாந்தைகள் பிரம்மம் பண்ணதான் நிச்சயம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் நிச்சயமா இருக்க முடியாது சம்பந்தம் நிச்சயமா இருக்க முடியாதுங்கிற ஆசிரியர்கள் ஆனா மீமாம்சகம் என்ன சொல்ற சப்தார்த்தங்களுக்கு சம்பந்தம் நிச்சயம் பாதரஸ்ய பாதராயிடத்தியாவை அனபேட்சத்வா பெற்றவர் விவகாரம் முழுக்க சப்தார்த்த சம்பந்தம் நித்தியம் தரவர் அந்த நித்தியமாக இருக்கக்கூடியதான சப்த சிருஷ்டியோ அர்த்த சிருஷ்டியோ அந்த சம்பந்தமோ அம்பாளுடைய சம்பந்தமோ அந்த ரெண்டையும் ஒன்னா செஞ்சுன்னா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி அது இந்த சுதாசின் ஜோர்மன் ஜெயிக்கிற சொல்ல சொல்லப்படும் இப்படி நம்ம சரீரத்துக்குள்ள ஆறு இடங்கள்ல மூலாதார ஸ்தானங்கள்ல அம்பாட பூஜை பண்ணிட்டு இப்படி யார் பார்க்கிறாளோ அவளுக்கு இந்த சுதாவின் ஜூல ஏற்படக்கூடியதான உயர்ந்ததான ஒரு தத்துவமானது இவாளுக்கு கிடைக்கிறது இதை சொல்லிட்டு இந்த ரெண்டையும் அம்பாளு எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கா ஒரு மஞ்சத்துல இருக்கா போலையும் மஞ்சத்துக்கு நாலு கால்கள் இருக்கா போலையும் அதற்கு மேல பரமசிவனுக்கு வருஷம் வரையும் அதற்கு மேல அம்பாள் இருக்கிறதாகவும் அவர் மடியில இருக்கிறதாகவும் தியானம் பண்ணிட்டு இருக்கா நியாயம் ஆனா பரமேஸ்வரனுடைய தன்னுடைய ஆட்டுக்காரரா வச்சுக்கொண்டு அவர் மடியில போய் உட்கார்ந்து என்ன பண்றதுன்னா இது என்ன சார் லோகத்தில் நியாயமா இல்லையே சார் ஏன் இருப்பானா நீங்க தான் சதாசி பதிவுரதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சதாசிவனுக்கு பதிவு சதா சிவபதிவிரதான்னு எப்படியும் அப்படின்னு சொன்னா ஆனா இது நன்னா இல்லையே அதுவும் இல்ல பஞ்ச பிரேதாசனா அப்படின்னா அப்படின்னு சொல்லி பஞ்ச பிரேதங்கள்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு பிரேதம்னு சொல்றீங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஒன்றும் அர்த்தம் தெரியலையே ஆனா இது என்ன சொல்றது எப்படி தியானம் பண்ணினா ரொம்ப வசத்தின்னு சொல்லிருக்கல பிரம்மஸ்வரூபம் தெரியாதுங்கிறல அப்படியா அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ரகசியமான அர்த்தம் சமயாச்சாரத்துல இருக்கிறதா எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடியதான தத்துவத்தை ஒண்ணு ஒத்துட்டு இருக்கா அந்த தத்துவமானது பிரம்ம தத்துவம் அந்த பிரம்ம தத்துவமே உபாதி வடிவினால அம்பராகவும் சிவனாகவும் காணப்படுகிறார் இந்த ஒரே தத்துவமானது உபாதி பேதத்தினால வெவ்வேறு காண வெவ்வேறாக காணப்பட்ட போதிலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான் சப்தஸ்வரூபமாகவும் அர்த்தஸ்வரூபமாகவும் படுகிறது ஆனா இந்த சப்தார்த்தங்கள் விட்டு பிரிக்க முடியல இந்த சப்தமானது அர்த்தத்தை விட்டு அந்த சப்தம் என்ன பிரயோஜனம் இல்லாத சப்தமா போயிடுது அது மாதிரிதான் வேதங்களுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அந்த வேதத்தினுடைய அர்த்தமானது பிரம்மம் அந்த பிரம்மமானது என்ன பண்ணிட்டான் லோகத்துல ராமனா பிறந்திருக்கான் அப்ப வேதங்களுக்கு அர்த்தம் விட்டு போச்சு வேதனுடைய அர்த்தமானது போச்சு அப்ப வேதம் என்ன ஆயிடுது அர்த்தம் இல்லாத சொல்லா போயிடுது அர்த்தம் தான் ராமனா போயிட்டாரு அந்த சொல்லு பார்த்ததான் அடாடா நமக்கு அர்த்தம் இல்லாம போயிடுதுன்னா என்ன பிரயோஜனம் ராகம் இல்லையே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டா அது வால்மீகி ஒரு வந்து தான் உபாதிக்கிறார் அந்த வால்மீகி முனி என்ன பண்ணினார் அந்த வேதத்தை ராமாயணமாக பாடித்தார் வேத வேத்தியே பரே பூசி வேதத்துக்கு வேத்தியனாக இருக்கக்கூடியதான அந்த பிரம்மமானவர் ஜாதே தசரதாத்மஜே தசதனுடைய பிள்ளையாக பிறக்கும் பொழுது வேதமானது தனக்கு அர்த்தமில்லையே என்று கருதி கருதப்பட்டு வேத பிராதேதாதி பிராதேதம் பாண்டிக்கு அவரோட ஆயிருந்து அது என்ன அது அவருடைய அனுகிரகத்தினால சாட்சாத் ராமாயணாத்மனா ராமாயணமா பார்த்தா இப்ப மறுபடியும் அர்த்தம் கரைஞ்சது இப்படி சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சம்பந்தம் பார்வதி பரமேஸ்வராவுக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம் விட்டு பிரிக்க முடியாதான ஒரு சம்பந்தம் அந்த சம்பந்தம் எது வரைக்கும் இருக்குதா சப்தமும் அர்த்தமும் இருக்கிற வரியந்தம் எப்பொழுது சப்தமும் அர்த்தமும் ரெண்டும் இல்லையோ அப்பொழுது என்னாச்சு சுத்த பிரம்மஸ்வரூபமா இருக்கு இதெல்லாம் சொல்றது பஞ்ச பிரேதாசனாசீனா நீங்க பொம்மையில பார்க்கல ஏனால் பரமேஸ்வரன் மடியில உட்கார்ந்து இருக்க மாட்டாம்பாள் பரமேஸ்வரன் தொடாம மேல உட்காந்து அப்படின்னா சிவாங்கிறவள் சிவதத்துவத்தை விட மேலானவள் அதுக்கு அசம்ஸ்பிருஷ்டமானவள் சம்பந்தப்படாதவள் அவள் நீங்க எப்படி வாசாம கோச்சரான்னு சொல்றோ எதோ வாட்டோ நிவர்த்தந்தேன்னு சொல்றோ அந்த அபிப்பிராயத்தை சொல்றதுதான் இது அதுக்கு பிரேதம்னு ஏன் சொல்றேன் அதை விட்டு நகர்ந்து விட்டது பிரேதம்னு சொன்னா அந்த சரீரத்தை விட்ட பிராணம் போன அந்த சரீரத்துக்கு பிரேதம்னு சொல்றேன் இங்க அந்த சப்தத்தை விட்டு அர்த்தம் கிளம்பி போயிடுது பிரம்மாங்கிற சப்தமோ விஷ்ணுங்கிற சப்தமோ ஈஸ்வரன் சப்தமோ சதாசிவன்கிற சப்தமோ அந்த சொல்கள்ல இருந்து அதனுடைய அர்த்தம் போயிடுது அப்படின்னா அதனுடைய ஒரு சக்தியானது தான் எடுத்துக்கொண்டா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் எனக்கூடியதான ஐந்து கிருத்தியங்களும் தானே பண்ணி கொண்டிருக்க இதற்கு முன்னால சிருஷ்டிய பிரம்மதேவருக்கும் சிதிய விஷ்ணுவுக்கும் சம்ஹாரத்தை ஈஸ்வரனுக்கும் அதே போல அனு திரோதானத்தை சதாஜீவனுக்கும் கொடுத்துட்டு தான் அனுகிரகத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கான் அம்பாடி இப்ப அந்த ஐந்தும் தான் இந்த உலகத்துக்கு மேல இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்துள்ளான் ஆகையால் அவளுக்கு பிரச்சப்பிரேதாசனாசீனான் ஆகையால் அந்த ஸ்வரூபம் இங்க நாம் காணப்படும் உங்களுக்கு புறத்தாதாத்தான்னா புறமதிதுராகோ புருஷிகான்னு சொன்னேன் போன ஸ்லோகத்துல இப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் வேத்தியமான ஒரு சுரூபம் நான் அந்த அம்பாளை இப்பிறவியில பார்க்கணும் அதனால்தான் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலம் காராகிரக விமுக்தி யாராவது ஜெயில இருந்தாலும் அந்த ஜெயில என்ன சம்சாரமே ஒரு ஜெயில் தானே இதை விட்டு போடணும் அதுக்காகத்தான் இந்த சாதாரணமாக நம்ம உயர்ந்ததான ஒரு மந்திரங்களுக்கு சொன்ன சாதாரணமான சின்ன சின்ன பலங்கள் நமக்கு காணப்படும் இது இன்சிடென்டலாக வரக்கூடியதான் சகல காரியத்தையும் காராகிரக நிவர்த்தி இருக்கு என்ன சார் நைவேத்தியம் மேலகம் அண்ணம் அண்ணா இல்லையேன்னு கேட்கலாம் எனக்கு பிடிக்காது சக்கர பொங்கல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா என்ன பண்றது நீங்க எதையாவது நைவேத்தியம் பண்ணலாம் ஆனா காராகிரக முக்தின்னா மிளக அண்ணத்தை நிவேதம் பண்ணணும் இதை பத்து தரம் சொன்னாலே வரும் என்ன விசேஷம் ஆகாரம் இந்த ஸ்லோகமும் நீங்க பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லை இந்த சுரூபமானது வேதாந்தத்துல ஒரு மனுஷனுக்கு சுவை வரும்படி பண்ணி அவனுக்கு இந்த ஜன்மாவில ஆத்ம தத்துவம் சாட்சாத்காரப்படியான ஒரு பலம் விசேஷமான ஒரு பலம் சுதா சிந்தோர் மத்தியே ஆரம்பமே அமிர்த பரக்கு சுதா சிந்து அமிர்த சமுதிரத்துக்கு நடுவில் சுதவி டபி வாட்டி பரிவிரத்தே எங்க பார்த்தாலும் கல்பவருஷம் ஒரு கல்பவருஷம் வேணும்னா நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும் சுவாமி எங்க பார்த்தாலும் கல்பவருஷம் நமக்கு அதுவே ஆடுதுன்னு எப்பொழுது இவன் வேதாந்தத்துக்கு கிட்ட வரானோ அத்தனை ஆசைகள் அவனை விட்டு தானா போயிடுது ஆசைய நீங்க வேணும் வேணும்னு ஆசைப்பட்டதான பொருள் உங்களுக்கு கடைத்து போகல அத்தனை பொருளும் வந்தாச்சு நீங்க இது மேல அதை ஆசை விட்டு விட்டு உங்களுடைய மனசு வேற எங்கேயோ இருக்க ஆகையால் இந்த பொருளை நீங்க கேர் பண்ணல பொருளை கேர் பண்ணி அதற்கு பின்னால அலைஞ்சுட்டு இருந்தாதான் உங்களுக்கு கவலை பொருளை கேர் பண்ணாம அந்த பொருள் ஆத்துல இருந்ததுன்னா அது பாட்டுக்கு இருக்கு நீங்க அதை பத்தி கவலையே படல அந்த நிலை உங்களுக்கு வருது மணித்வீபே நீப உபவனவதி சிந்தாமணி கிரகே இந்த சிந்தாமணி கிரகே இது என்ன சொல்றது மனுஷனுக்கு வாஞ்சிதமான சகல பதார்த்தங்களும் தானே கிட்டியாச்சு நீங்கள் எதை எதை வேணும்னு நினைக்கிறதோ அதை நினைக்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து நிற்கிறது சிவாகாரே மஞ்சே பரம சிவ பரியங்க நிலையாம் இந்த திரிகோணமாக இருக்கக்கூடியதான மஞ்சத்தில் பிந்துஸ்தானம் இதயம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான திரிகோணமாக இருக்கக்கூடியதான காமேஸ்வரி பகவான் நிச்சயக்கலான்னு சொல்லிட்டு இருக்கல அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்துல எல்லா விதமான ஆசைகளும் எப்பொழுதும் உங்களை நாடி உங்களை நாடி ஆசை உள்ளது காமா ஏ காமபாகம் கரோமிங்கிற நதிகை உனக்கு என்னென்ன ஆசைகள் வேணுமோ சொல்லப்பா அத்தனை ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கறேங்கிற ஆனா இங்க நச்சுக்கேத்து என்ன சொன்னா தெரியுமோ நான் தவை அத்தவங்க இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோன்னு ஏன் என்னுடைய மனசு இதை ரசிக்கல எனக்கு அதுலதான் நாட்டம் போறது இந்த லௌகிகமான விஷயங்கள் இருந்தாலும் சரி இல்லாத போனாலும் சரி ஆனா விட்டாரா நான் கொடுக்குறேன்ப்பான்னு கொடுக்குறாரு மறுபடியும் அதே விதமாகவே மைத்திரி அம்மா அத்தனை காசையும் ஆயிரக்கணக்கான பசுமாட்டங்களையும் தங்கத்தையும் அத்தனையும் கொடுக்கிற ஏனாகம் நாமிருதாசியாம் கிமஹந்த கரவும் நீங்க எதனால எனக்கு இந்த மோட்சம் கிடைக்காதோ அப்படிப்பட்டதான காசையும் பஜமாடும் சாப்பிடுற பொருளும் இவைகள்லாம் லௌகிகமான போகங்களும் கொடுத்து இது எனக்கு எதுக்கு எனக்கு இவைகள்லாம் நாட்டம் இல்லை எனக்கு வேண்டியது உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம் அதை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்க அதை சொல்லுங்க போறோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினான் அப்பதான் சொல்ற ஏஹி ஆஸ்வ வியாக்கியாசியாமி வியாகக்ஷானத்தியதுமே நிதித்தியாதத்துவ அம்மாவா உட்கார கவனி நான் சொல்றது சீரியத கவனி வியாக்கியானம் பண்றேன் உனக்கு புரியறா போல சொல்றேன் வியாகக்ஷானத்தியதுமே நிதித்தியாதத்துவ அதே மாதிரி பண்ணினா கிடைச்சிருக்க வேதாந்த கஷ்டம் இல்லை ஆத்ம தத்துவம் கஷ்டம் இல்லை இருக்கிறத விட ரொம்ப சுலபம் தான் ஆனா அதை அடையக்கூடியதான வழிதான் கஷ்டம் துர்க்கம் பதஸ்தமையோ வதந்தி அப்படிப்பட்டதான அந்த வழியை சுலபமாக இல்லை நீங்க அடைவதற்கு வழி இந்த ஸ்லோகத்தை சொல்றது சுதா சிந்தோர் மத்தியே சுரவிட்ட பிபாட்டி பரிவிருதே மணித்வீபே நீப உபவனமதி சிந்தாமணி கிரகே சிவகாரே பஞ்சே சிவமம் பரமசிவ பரியங்க நிலையா பஜந்தி துவாம் தர்மியாத் கதிதன சிதானந்தர அப்படின்னு சமயாச்சாரத்தினுடைய விசேஷம் இதயத்துக்குள்ள பிந்துஸ்தானத்துல அம்பால தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதை